சபரிமலைக்கு செல்ல மூன்று வழிகள் இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து தேனி கம்பம் கும்பளி வழி கோட்டயத்திலிருந்து சாலக்கேயம் செல்லும் வழி மூன்றாவது எரிமேலி வழி எல்லாவற்றையும் விட எரிமேலி வழிதான் சிறந்த வழி